திருச்சிற்றம்பலம் நாடு நடுநாடு ஸ்தலம் புறவார் பனங்காட்டூர் திருச்சிற்றம்பலம் விண்ணமர்ந்தன மும்மதில்களை வீழ வெங்கணையாலை தாய் வீற்றே பண்ணமந்தொல்லி சேர் புறவார் பனங்காட்டூர் பெண்ணமர்தொருபாகமாகிய பிஞ்சகா பிறை சேர்நுதலீடை கண்ணமர்தவனே கலந்தார் கருளாயே நீடல் கோடல் அலர வெண்முல்லை நீர்மல நீரை தாதளஞ்செய பாடல் வண்டரையும் புறவார்பனங்காட்டூர் தோடிலங்கியலாதையல் மின் துளங்க வெண்குழை துள்ள நள்ளீருள் ஆடும் சங்கரனே அடைந்தார்கருளாயே வாழையும் கையலும் மிளீர் பொய்கை வார்ப்புணர்கரை அருகெல்லாம் வயர் பாழையொண்க முகம் புற பார்ப்பனங்காட்டூர் பூளையோ நரும் கொன்றையோ மத மத்தமும் பூனை வாய்கழலீனை தாழையே பரவும் தபத்தார்கருளாயே மெய்திளஞ்சன்னல் மென்கதீர்கவி மேற்படு கல்லின் மேதிவை கரை பாய்ந்த தன் பழன புறவார்பனங்காட்டூர் ஆய்ந்த நான் மறை பாடியாடும் அடிகளென்றற்றினன்மலர் சாய்ந்தடி பரவும் தவத்தார்கருளாயே செங்கையல்லோட செல் செருச்செய சீரியாழ் மூரல் தேனினத்தோடு பங்கயம் மலரும் புறபார்பனங்காட்டூர் கங்கையும் மதியுங்கமள் ஷடை கேண்மையாளோடும் கூடிமான்மரி அங்கையாடலனே அடியார் கருளாயே நீரினார் வரை கோலிமால் கடல் நீடிய புழில் சூழ்ந்து வைக்கலும் பாரினார் பிரியா புறவார்பனங்காட்டூர் காரினார் மலர் கொன்றை தாங்கு கடவுளென்று கை கூப்பினாடோறும் சீரினால் வணங்கும் திறந்தார் கருளாயே கையறி வயர் மெல்வீரல் அவை காட்டியம் மலர் காந்தளங்கூறி பையராவிரியோ புறவார்பனங்காட்டூ மெய்யறிவையோர் மெய்யறிவையோர் பாகமாகவும் மேபினாய் தினாடோரும் பொயிலா அடிமை புரிந்தார் கருளாயே தூவியஞ்சிரல் மெல்லடையன மல்கியொல்கிய துமலர் பொய்கை பாவில் வண்டரையோ புறவார்பனங்காட்டூர் மேவியன் நிலையாயரக்கன தோழடர்த்தவன் பாடல் கேட்டருள் ஏவிய பெருமான் என்பவர் கருளாயே அந்தண்மாதவி புன்னை நல்ல அசோகமும் மர விந்த மல்லிகை பைந்தஞ்ஞாழல்கள் சூழ் புறபார் பனங்காட்டூர் எந்திளம் மூக்கில் வண்ணன் நான் மூகர் என்றிவர் கரிதாய் நிமிர்ந்ததோர் சந்தமாயவனே தபத்தார் கருளாயே நீனமார் நீணமார் குண்டு வண்டினம் நீலமாமலர் கவி கவினேரீசை பாணில் யாழ் முரலு புறபார்பனங்காட்டூர் நாணழிந்தொழல்வார் சமணரும் நண்பில் சாக்கியருன்ன கத்தலை ஊனுரியவனே உகப்பார்கருளாயே மையினார் மணி போல் மீடற்றனை மாசில் வெண்பொடி பூசுமார்பனை பையத்தேன் பொழில் சூழ் சூழ்புறவார் பனங்காட்டூர் ஐயனை புகழன காழியுள் ஆய்ந்த நான் மறை ஞான சம்பந்தன் செய்யுள் பாடவல்லார் சிவலோகோ சேர்வாரே சுவாமி பனங்கா டீச்சர் அம்பாள் புறவம்மை திருச்சிற்றம்பலம்